அல்லாஹின் நல்லது அசலே அல்லாஹ மனிதர்களுக்கு இன்னிலடனாத ஞானத்திலே வரவேற்கின்றார் எந்த ஒரு மனிதனுக்கும் கூற முடியாது ஞானத்திலும் சூரமான ஒருவன் நான் என்று எவருக்கும் சொல்ல முடியாது வழங்கப்பட்ட ஞானங்களில் அல்லாஹ் பலவிதமான ஞானத்தை இந்த எல்லா ஞானத்துகளிலும் ஆக உயர்ந்த வலுமதிப்பற்ற பொறுமதிக்க பொறுமதி எவ்வளவு என்று கூற முடியாத ஒரு ஞானத் என்றால் எல்லா ஞானத்துகளும் இழந்தால் திருப்படைந்து கொள்ளலாம் ஆனால் அல்லாஹால குறிப்பிட்ட ஒரு ஞானத்தை மனிதனுக்கு கொடுக்கிறான் அந்த ஞானத்தை இழந்ததுக்கு பிறகு அடைந்து கொள்ள முடியாது அந்த நாமத்தை அல்லாஹாலா மனிதனுக்கு ரூகை ஊங்குவதற்கு முன்பதாக அந்த நாமத்தை கொடுக்கிறான் ரூஹ் வழங்கப்படுறதுக்கு முன்பதாக கொடுக்கிற ஒரு நேமத் இன்றைக்கு பல விதமான நாமத்தல் செல்வம் பச்சம் பதவி உயர்வு தாழ்வு கல்வி புகழ் செல்வம் பணம் இழந்தால் அடைந்து கொள்ள முடியும் பட்டம் பதவி இழந்தால் மீட்டெடுக்க மீட்டெடுக்க முடியும் கல்வி கற்க முடியாத பட்சத்தில் பிறகு அது கற்று பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் அல்லா ஒரு குறிப்பான ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் வலை இருக்கின்றான் அதை இழந்தால் திருப்பி எடுக்க முடியாது அதுதான் அச்சல் அவகாசம் அவகாசம் ஒரு மனிதனுடைய தாயுடைய வயிற்று விற்கும் சமயத்தில் அவனோட ரூகை ஊதுவதற்கு முன்பதாக அல்லா அந்த நியமத்தை கொடுக்கிறான் எவ்வளவு காலம் இந்த மனிதன் வாழ போறான் இந்த மனிதன் மனிதனுடைய அவகாசம் எவ்வளவு உலகத்தில் எவ்வளவு காலம் இவனுடைய வாழ்க்கை உலகத்தில் இவன் வாழ போறான் என்ற ஒரு அஜல் என்று சொல்லுவார் இது எவ்வளவு பெருமதி என்றால் இதை மனிதன் எந்த சந்தர்ப்பத்தில் கேட்பான் நான் இன்றைக்கு நிறைய பேர் துவா கேட்கிறோம் இந்த துவாக்கள் விதவிதமான தேவைகள் எல்லாம் கல்லடத்தில் இடத்துல முன்வைக்கிறோம் ஆனால் இந்த நேரத்துடைய பெருமதி தெரியாதனால அதனுடைய கழிவு எங்களுக்கு தெரியாதனால அதை நான் நல்ல இடத்துல கேட்கிறேன் அதை பறக்க செய்ய கேட்கிறேன் அது அபிவிருத்தி பற்றி கேட்கிறேன் அதனுடைய விசாலத்தன்மை கேட்கிறேன் ஆனால் ஒரு மனிதனுடைய ரூக கைப்பற்று சமயத்துல அவனிடத்துல முழு நேமத்துல முன்வைத்தாலும் அவர் கேட்க போறது அப்பனா அபிசானா வசமையானா அப்பரச்சா வாழ்ந்துட்டேன் கழிச்சுட்டேன் எல்லாம் அனுபவிச்சுட்டேன் அண்ணா கொஞ்ச நேரம் அவகாசத்துக்காரன் செஞ்சுவான் கதறுவான் இதுக்கு முன்பதான் அவன் உலகத்தில் வாழ்ற சமயத்தில் எண்ணிலடங்காலும் அந்த கண்ணுக்கு பற்ற எதெல்லாம் அவனுக்கு பெருமையா வழங்கினதோ அது எல்லாத்தையும் கேட்டு கழித்திருப்பான் இந்த சமயத்தில் இந்த நொடி பொழுது ரூனை கைப்பற்ற வழக்கு வந்த நேரத்தில் அஹ்னா கொஞ்ச நேரம் அவமாசம் தாண்டி செஞ்சுவான் கதறுவான் அங்க சொல்லப்படும் ஒரு நிமிடம் உங்களுக்கு தர முடியாது ஒரு சக்கம் தர முடியாது அவன் கேட்க மாட்டான் என்ன மனைவி மக்களை பார்த்துட்டு வாரேன் என்ன தொழில பார்த்துட்டு வாரேன் நான் இந்த இடத்துல பேச்சுவார்த்தை செய்து கொண்டு அதை முடிச்சுட்டு வாரேன் ஒன்றுக்கும் அவகாசம் எதுக்கும் கை கொடுக்க முடியாது அந்த மனிதன் செஞ்சுவான் கிளறுவான் ஒரு நிமிடமாவது அவருக்கு தர முடியாது என்னமானவர்கள் நல்லா நல்லடியார்களே இவ்வளவு பெருமதியான ஒரு நேமத்தான் அவமா தந்து செல்வது டைம் நேரம் ஒரு கணம் நாங்க யோசிக்கணும் இவ்வளவு வலிவான அவகாசத்தை வச்சுக்கொண்டுதான் நாங்க எல்லாம் இருக்கிறோம் இந்த இடத்துல வீற்றிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்களா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானம் தெரிகிறது கை நெருகிறது இது எவ்வளவு என்று சொல்றது கூட எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான் நீண்ட நேரம் எவ்வளோ உங்களோட நேரம் எவ்வளோ யாருக்கும் தெரியாது கொசுபாலில் இறங்குவார்கள் எனக்கு தெரியாது சலாம் கொடுத்து மறுசலாம் கொடுக்க முடியுமா நபியவர்கள் சொன்னார்கள் தெரியாது இந்த தெளிவான நேரத்தை ஏன் நாம் சுற்றுச்சூ ஏன் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்துகிறோம் அதனுடைய வேல்யூவை நாங்கள் விளங்குகிறோம் இல்லையே அது சரியான முறையில சரியான இடத்துல சரியான நேரத்தில் ஏன் நாங்கள் உபயோகிக்கிறே இல்லை எப்படி நம்ம முன்னாடியார்களே இந்த கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைக்கும் மொபைல் உட்கார்றதுக்கு பார்க்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு மனிதனோட நேரம் மொபைல்ல எவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகுது திருப்பி அடிக்கணுமா ஒரு நிமிஷம் திருப்பி அடிக்கிறார் உங்களுக்கு எவ்வளவு சொத்து செல்வம் இருந்தாலும் கொடுத்தாலும் இருக்க முடியாது பெரிய பச்சை மதியாரத்தில் இருக்கக்கூடிய உலக ஆளக்கூடியவனா இருந்தாலும் அந்த நிமிடத்தை நீச்சி எடுக்கிறார் எல்லாமே இருக்கிறது நீச்சி எடுக்க முடியாது கண்டிப்பாக அல்லாஹ் நல்லறியாகலாம் சொல்ல வருவது என்ன என்றால் இந்த அவமானத்தை நாளை ஏன் இன்னும் புரிந்து கொள்றதில்லை அதனை ஹசன் அல் பக்கர் ரஹமத்துல்லா அவர்களோட ஜனால் ரத்து போறாங்க ஜனால் அப்படியே மகபர் ஆக்கி கொண்டு போறாங்க அறையில இழுத்து கொண்டு சிலர்கள் அதை சுமந்து கொண்டு போறாங்க பக்கத்தில் உள்ள மனிதன் கேட்காரு ஹசன் அல் பக்கர் ரஹமத்துல்லா இந்த ஜனாஸ் அவருக்கு அல்லாஹ் இப்ப ரூக திருப்பி கொடுத்துட்டால் இந்த ஜனாச என்ன செய்யும் அவர் சொன்னாரு அதிரத் அவர்களே அவருக்கு ரூபு திருப்பல்ல வழங்கினால் இதரமான காலங்களில் முழுமையாக அல்லாவுடைய எட்டாத்தில விவாதத்துல கழிப்பார்கள் சொன்னாங்க அந்த பாக்கியம் எனக்கு உனக்கும் இருக்கிறது எங்களுக்கு உங்களுக்கும் இருக்கிறது கண்மன் தான் நல்லறியார்களே எனவே அவகாசத்தை முஸ்லிம்கள் எப்படி பயன்படுத்தணும் அதுல முக்கியத்துவத்து முதலில் வரணும் விளங்கப்படுத்தணும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் இது பெருமதியான ஒரு நேரம் பெருமதியான வாழ்க்கைகளுக்கு தரப்பட்டுள்ளது முஸ்லிம்களுடைய நேரங்களும் இதர மக்கள் நேரங்களும் ரொம்ப வித்தியாசமானது மற்றவர்கள் வாழ்வது போன்ற எங்களை காலத்தை கழிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை நாங்கள் எப்படி வாழ என்று குறிக்கோள் வாழ்க்கை குறிக்கோள் முஸ்லிம்களுக்கு இருக்கு இன்றைக்கு இந்த நேரங்கள் வீணாக கழிக்கப்பட்டிருக்கிறதுக்கு பிரதானமான காரணம் என்னன்னு சொன்னால் இட வாழ்க்கை ஒரு லட்சியம் இல்லை குறிக்கோள் இல்லை நான் ஏன் வாழ்கிறேன் இந்த வாழ்க்கையுடைய முடிவு எங்க நான் எங்க போயிட்டு சேரும் என்னுடைய என்னுடைய என்னுடைய முடிவு எங்க நான் ஒரு வியாபாரியா இருக்கிறேன் ஒரு தொழிலாளியா இருக்கிறேன் ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறேன் ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு மினிஸ்டரா இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னது குறிக்கோள் என்னது முஸ்லிம்களுக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் என்று கொண்டு இருக்கிறது ஆனால் இப்போ உள்ள முஸ்லிம்கள் குறிக்குள் அச்சவர்களாக மாறி இருக்கிறார்கள் உஸ்மானிய கிராமத்திற்கு பிறகு முஸ்லிம்களோட லட்சியம் என்றால் என்ன என்பதை முஸ்லிம்கள் மறந்துட்டார்கள் ஆயிரம் முஸ்லிம்கள் எடுத்து கேட்டால் ஆயிரம் முஸ்லிம்களுக்கு ஆயிரமான திருநிலைக்கும் குறிக்கோள் கிடையாது அந்த குறிக்கோளை இழக்க செய்தது உஸ்மானிய கலாசத்திற்கு பிறகு ரசூல் திருநெறி சொல்லி உணர் ஒரு யுத்தம் உணர் முஸ்லிம்களை வீழ்ச்சியடை செய்தார்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஒரே ஒரு நோக்கமாக தான் இருக்கும் இந்த எடுத்துக் கொள்ளுங்க ஒரு இருநூறு பேர் வியாபாரிகள் என்றால் இருநூறு பேர் தனியா கூப்பிட்டு கேட்டார் அவர் சொல்லுவாரு ஏன் நோக்கம் இது நான் இந்த பத்து கடை எடுக்கணும் இப்படி வியாபாரம் பண்ணணும் இன்னும் பிசினஸ் செய்யணும் நான் இந்த இடத்துக்கு போகணும் இதை அறிந்து கொள்ளணும் நல்ல நல்லதார்களே இப்படி ஒரு சின்னத்தனமான சிந்தனை உள்ளவர் அல்ல முஸ்லீம்கள் முஸ்லிம்களுடைய நோக்கம் எப்படி இருக்கும் அதற்கு சொன்னார்கள் இந்த நிறைய விஷயங்களை விளங்கப்படுத்துறாங்க ஒரு மனிதனுடைய முஸ்லிமுடைய குறிக்கோள் எப்படி இருக்கும் மஆலியல் உமூர் அவருடைய எல்லா நோக்கமும் விசாலமான நோக்கமா இருக்கு குறுகிய நோக்கம் இல்லை சின்னத்தனமான சிந்தனை முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடாது ஒரு டாக்டர் ஒரு மருத்துவ சூழல் இருக்கிறாரா அவருடைய நோக்கம் விசாலப்படணும் இதோட போதும் இருக்கிறாரு ஒரு வியாபாரி அவர் ஒரு கடை இல்ல நூறு கடை எடுத்தாலும் அது அவருடைய உயர்ந்த நோக்கம் அல்ல எந்த துறையில் அவர் முஸ்லிம் இருக்கிறாரோ அந்த துறையில் அவர் லட்சியத்தை குறிக்கோளை உயர் உச்சநிலை அடையணும் உச்சநிலை அடைகிறதுதான் முஸ்லீம்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான் முஸ்லீம்கள் ஒரு பகுதியில் நிற்கிறது இது போதும் என்ற வழிகாட்டல் மார்க்கம் காட்டல் மார்க்கத்துடைய நோக்கம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய அஸ்லாபா மகாஜல் உமர் என்றால் விசாலமான எண்ணம் தூர நோக்கு சிறந்தனை மாத்திர முஸ்லிம் தெரிவு செய்வான் வீணானது அது அது விட மதிப்பட்ட செய்திக்கெல்லாம் முஸ்லிம் இணையமாட்டான் எனவே உயர்ந்த நோக்கம் என்றால் என்ன கண்ணியமன் அல்லாஹ் நல்லடியார்களே எந்த துறையை சார்ந்த முஸ்லீமா இருந்தாலும் அந்த துறையில உச்சநிலை அடையணும் அது மாத்திரமல்ல அவருடைய நோக்கம் வந்து அதை கடந்து போகும் ஒரு வியாபாரி அவருடைய நோக்கம் வந்து இருக்கணும் நோக்கம் ஆகிரமாக இருக்கணும் சுவனமாக இருக்கணும் உலகத்துல வாழ்ந்து வீடு வாசல் கட்டி மன மக்களோட சந்தோஷமா சொத்துவத்தோட வாழ்றது முஸ்லீமுடைய நோக்கம் அல்ல அதை கடந்து போகணும் ஆகத்து வரை எதனால இந்த தொழிலூடாக இந்த வியாபாரமூடாக இந்த துறையூடாக இந்த இந்த இந்த இந்த பதவியூடாக அல்லாவை சந்திக்கணும் சோனத்தை அடையணும் எதை அல்லா ஞானத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறானோ அதனோட ஆகிரத்தை கண்டுபிடிப்பது ஆகிரத்தில் சென்றடைந்து சுரக்கத்தில் சென்றதையே தான் ஒவ்வொரு முஸ்லிமின் நோக்கமா இருக்கும் உஸ்மானிய சிலாபத்துக்கு முன்னால ஒற்று மொத்தம் முஸ்லிம்கள் நோக்கம் செல்லும் சொல்லலாம் சுவனம் என்று இந்த சொர்க்கத்தை கேட்டாலே சொர்க்கத்தில திரு தோசை கேளுங்க அதுதான் உயர்ந்தது உயர்ந்ததற்கு ஒரு மனிதன் அவர் திருத்து செல்லலாம் காலத்தில் நபி அவர்கள் சகாபாக்கு ஒரு பயணம் போனார் சூரிய நோக்கம் சூரோட பயணம் அங்க போனால் பசி எடுத்திரு சகாபாக்கள் அங்கிருந்து ஒரு மக்கள் நபி விருந்து கொடுத்தார்கள் நல்ல விருந்து சாப்பிட்டான் சொன்னாங்க செல்லலாம் நீங்க எப்பயாவது மதினாக்கு வந்தால் எங்கள் இடத்தினோட தேவை சொல்லி பெற்றுக்கொள்ளலாம் பல நாட்களுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு அந்த மனிதன் வாரா தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு யார் அசூலெல்லாம் நான் தான் இன்னார் உங்களை இன்னிடத்தில் சந்திச்சு உபசரித்தவர் சந்தம்லாம் வாழ்வதற்கு செல்லம் கேட்டு கூப்பிட்டு சொன்னார் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு எது வேணும் என்ன தேவை கேள்வி யார் அசூலெல்லாம் ஒரு வீடு வேணும் வாங்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அதுவும் கிடைச்சிட்டு சொன்னாங்க யார் அசூல் எனக்கு ஒரு வாகனம் வேணும் அதே காலம் யாருக்குள்ள எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஜாலி ஒரு அழிவ பெண் அதுவும் சரி யாருக்குள்ளெல்லாம் எனக்கு ஒரு ஆடுக்காக அதை வீட்டில் வியாபாரத்தை செஞ்சு கொடுக்கும் அந்த காலத்துல ஒரு ஆடு எடுத்து பெருக்கி ஒரு ஆட்டு மந்தி ஆக்குவார்கள் ஒரு வியாபாரத்துக்கு ஒரு ஆடுக்காக செல்லம் கேட்டாங்க அவ்வளவா நான் சொல்ல எல்லாம் கேட்டுட்டேன் இதுக்குமே ரொம்ப இல்லையா இல்லையா சொன்னாங்க செல்லம் செல்லம் அஜஸ்த அஜூஜ் பனி மனுஷராயில் ஒரு மூதாட்டி ஒரு பெண்மணி இருந்தா அந்த பெண் கேட்கிறத மார்க்கத்தில் உங்களுக்கு கேட்கலாம் இருக்குது ஒரு நபி கேட்கிறார் என்னவே என்று சொல்லி நீங்க கேட்க விடயங்களை பாருங்க வீடு ஒரு வாகனம் ஒரு வீடு வாகனம் ஒரு அடிமை ஒரு தொழில் இது அவங்களை எதிர்பார்ப்பு நவீனத்துல கேட்கிறீங்க நபி அவர்கள் சொல்றாரு சளி விருப்பமானதை கேளுங்க சொன்னார்கள் அந்த பரமேஸ்வரோட அடிமையை பத்தி ஒரு மூதாட்சி பெண்மணி பத்தி சொன்னீங்க அது என்னது யாரும் சொல்லலாம் சொன்னார்கள் பதிவான சரியான நபியவர்கள் சொன்னார்கள் அது மூன்று அணிவிக்கலாமோட காலத்துல பிராவனை விட்டு திரட்சி எடுக்கிற சமயத்துல அதுக்கு அழைத்து கொண்டு போற நேரத்துல பனுசுகள் சொன்னார்கள் நாங்க இந்த மிஸ்ரில் போக அவங்களோட வசிய திறமை சொன்னார்கள் அவங்களோட ஜனாசா அவங்களோட பலி இங்க அடக்கப்பட்டிருக்குது இதை கொண்டு போயிட்டு குது செலக்டின்னு அடக்கம் செய்யும் அதாவது பத்தி பத்தியத்தான் சொன்னார் உடனடியாக அவசியத்தை நிறைவேற்றணும் எங்க மக்கபரா இருக்குது எல்லாரும் தூத்து பழசு அடக்கப்பட்டிருக்கிறாங்க யாருக்கும் தெரியாது சொன்னார்கள் ஒரு வயதான ஒரு மூதாட்சி மனுஷன் இருக்கிறான் அவருக்கு சரி இந்த இடத்துல யூசு பழைத்தனோட கபர் இருக்கிறது அவங்க அழைச்சு கொண்டார்கள் அவரிடத்துல கேட்டார்கள் எங்க இடம் இருக்குது கபர் அவங்க சொன்னார்கள் நான் ஊசுக்குரிய கபரை அவங்களுக்கு காட்டுவதாக இருந்தேன் அழகி நான் கேட்கறது நீங்க தரணும் நீங்க நபி நீங்க எதுவா கேட்டா நிச்சயமா கபர் சொன்னார்கள் கேளுங்க முஸ்லீமோட நோக்கம் துன்யா மாத்திரம் அல்ல துன்யாவை கடந்து சூழமாயிருக்கும் சதுரத்தில் ரசூலா சொன்னார்கள் இந்த மூதாசி பெண்மணி கேட்டதுக்கு உங்களுக்கு கேட்கலாம் இருக்கிறது அன்றது சாதியார் சூழல்லாம் நாளைக்கு சூழத்திலான நம்மளோடு இருக்கணும்னு கேட்டிருந்தால் அன்பு நபியவர்கள் அதே வாசிப்பார்கள் எனவே முஸ்லிம்களுடைய எதிர்பார்ப்பு துன்யா அல்ல அதை கடந்து ஆகிரத்தை நோக்கணும் தொழிலை உச்சநிலை அடைய ஆனா அவருடைய நோக்கம் சூழ நோக்கம் ஜென்னா சொர்க்கம் அல்லாட பொருத்தம் அல்லாட எதிர்பார்ப்பு அதனால ரசூல் செல்வதாக சொன்னார்கள் அத்துன்யா நல் துனியான்றது தவிக்கப்பட்டது அதில் உள்ள எல்லாமே தவிக்கப்பட்டது தவிக்கப்பட்டது சொல்றது பகுவா செய்யப்பட்டது லானப் செய்யப்பட்டது லானப் செய்யப்பட்ட பொருட்கள் எங்களோடு இருக்குமா இருந்தால் லானப் செய்யப்பட்ட துணியா எங்களோடு இருக்குமா இருந்தால் அதுல பறக்க இல்லாம பேசுறது அதனால முசீபத்தை தான் இருக்கு சொல்லிட்டு சொன்னார் ரசூலுல்லா ஆனால் அந்த துன்யா எப்ப அல்லாவுடைய பொருத்தத்தை நாட்டமாக்கியிருக்கிறோம் அது மாத்திரம் சபிக்கப்படாது சொன்னார்கள் எனவே முஸ்லிம்கள் துன்யாவோட சம்பந்தப்பட்ட பட்டம் பதவி பணம் உயர்வு கல்வி எல்லாம் துன்யா இது எல்லாமே அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய பொருத்தமா இருக்குமா இருந்தால் வரக்க செய்யப்பட்டதா மாறிடும் எத்தனையோ பேர் சொல்றாரு அதுல ஏதோ தொழிற்சீரர் கையில் ஒன்று நிற்கிறது இல்லை வரக்கத் இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு லாபம் வருவது எந்த போகுது தெரியாது அதை நினைவு கொள்ளுங்க அல்லாத வணக்க எடுப்பட்டு நோக்கம் என்னது உங்களோட நோக்கம் உங்களோட எதிர்பார்ப்பு சுவர்க்கம் இல்ல துன்யாவோட நோக்கம் இருந்தனால ஜீவி நோக்கம் இல்லாதனால நீங்க வணக்க கணக்கப்பட்டு ஒரு முஸ்லிமுடைய நோக்கம் ஆசிரமா இருக்குமா இருந்தால் ஹராத்துல பயப்படுவாங்க அல்லாவுக்கு மாற்றம் செய்ய பயப்படுவாரு ஏன் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஆசிரம் இருக்கிற நேரத்தில் அல்லா தடுத்த விடைகளை செய்யறதுக்கு தயங்குவார் பயப்படுவார் இந்த வியாபாரம் அல்லாத பொருத்தம் இல்லை அதனாலதான் நான் ஒரு சகாபி ஒரு சம்பவம் நீங்க நல்ல சம்பவம் ஒரு அனாதை என்னுடைய தோற்றத்தை பாதுகாக்கிறது ஒரு மதில் கட்டணும் மதில் கட்டிக்கொண்டு வர சமயத்துல எனக்கு பக்கத்துல காணியில உடையக்கார் காணியில் உடையக்கார் லேண்டுடைய ஆனர்ல ஒரு ஈச்சப்பல்ல மரம் அப்படி எங்கிற எங்களோட வேலியோட வளர்ந்துருக்கு ஆனால் அவர் அவருக்குரியது அதனால அந்த மதில கட்டி கொள்ளையெல்லாம் இருக்குது இந்த காணியை பாதுகாக்கணும் இன்னும் மலாதையில் என்னோட இருக்கிறாங்க அரசு அதனால அந்த ஈச்சப்பல்ல மரத்தை எனக்கு வாங்கிட்டாங்க கேட்டுக்காங்க அரசு வாங்க செல்லம் அந்த மனிதனை கூப்பிட்டார்கள் Abu Lubaba Abdul Abu Lubaba Abdul முன்பின் சொல்ற மனிதன் வந்தாங்க யார சூழல்லாம் அதை எனக்கு விற்க முடியாது நபி கொடுத்தீங்கன்னு இதுக்கு ஒரு சொர்க்கத்தில் ஒரு தருவோம் சுவனத்தில் ஒரு ஈட்டப்பழமரம் இவர் சொன்னார் யார் எனக்கு இந்த ஈச்சத்துல மரத்தை மட்டும் விற்கலாம் வளைந்து ஒரு மரம் சூனத்தில் ஒரு மரம் அந்த மனிதன் மதிலிருந்து வெளியே போனார அதற்கு ரசூலோட முகம் அப்படியே சிறந்தது நிறைய அவர்கள் கேட்டு கொடுக்கல இந்த மனிதன் அவர் அந்த மனிதன் அபு ருபாபா மதிலிருந்து வெளியே போனார் அதே சமயம் ஒரு அன்சாரி சஹாபி அதற்கு ரசூலோட மதிலிருந்து வராங்க அவரோட பேரு அபுத்தா அபி அல்லாஹா சாபித்தின் அபுத்தா ஓடி வந்தாரையா நபியோட முகத்தை பார்த்தால் சிவந்து பேசியது கவலை அடைக்குது பக்கத்துல சாப்பிட்டு கேட்டாரு கவலை பண்றாங்க ஏன் சொன்னார்கள் அதற்கு ரசூல்லா இன்னொருத்தத்தை கேட்டார்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே அவர் ஒத்தனை கேட்ட யார் ரசூலல்லா அது ஈட்டத்துல மரத்தை நான் அவருக்கு எடுத்து தந்தால் சரி நகரத்தின் சென்னா சொர்க்கம் சொன்ன ஈச்சப்பட எனக்கு கிடைக்குமா பல கமிக்கலாம் அது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஓடி போன அந்த சஹாபி அபு ஜஹ்தார் அப்படி எல்லாம் பெரிய வியாபாரம் பெரிய தொழில் பிசினஸ் எக்ஸ்போர்ட் ஈச்சப்பழம் வெளிநாடுகளுக்கு கலக்கப்பட்ட ஒரு மனிதன் பெரிய வியாபாரிகள் பெரிய ஈச்சப்பழத்தோடு கேக் வைத்திருக்கிறார் மதியன் ஒரு தங்கோன்னு சொல்லி இருக்கும் ஒரு பங்களா இருக்குமா இவர்கிட்ட வீடு தான் பெரிய ஈச்சப்பழம் தோட்டம் அதுல ஒரு பலமான ஒரு வீடு மதுமையான நீர் ஒற்றம் இருக்கு செல்லம் யாராவது மதினாக்கு வந்தாங்க சொன்னா அவங்களோட தோற்றத்தையும் நீச்சல் செஞ்சு கொடுப்பான் அவ்வளவு இனிப்பான இன்பமான கவு காணிக்கப்படும் யாராவது வந்தாங்க தங்கள் கலப்புவார்கள் அப்படி ஒரு தோட்டம் இடத்தில் இருக்கு இவர் போறாரு அபூது பாபா முந்திர சந்திக்கிறாரு சொன்னார் அது ஈட்டப்பட மனசுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க நான் தாரேன் சொன்னாலும் நாலு விஷயமா செய்யும் சொன்னார் இதை வச்சு என்ன செய்ய போறீங்க வளைந்து பல மரம் அதை விற்பதில்லை அல்லது அவருக்கு கொடுங்க நீங்க நான் எப்படி வேண்டாம் அதுக்கு கிரகியமாக அதுக்கு பகரமாக அவருக்கு நான் பணம் தாரேன் எவ்வளவு அதை நபி அவர்களை கேட்டு கொடுக்கல எவ்வளவு தர போறேனா சொன்னார் நான் இதுக்கு ஆறுநூறு ஈட்டப்பழத்தை கொன்ற தோட்டம் அவரோட தோட்டத்தை பற்றி மதியன மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அதை தந்தாங்க தருவீங்க சொன்னார் அப்படி சொன்னா அந்த உடன்படிக்கை ஒத்துவது ஆறு உயிர்த்த போல மரம்ன்றது நம்ம வார்த்தையா இருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தோற்றம் அது அதனால ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பெரிய பணம் ஈட்டலாம் ஒரு ஈச்சப்பழம் ரெண்டு ஈட்டப்பழம் மரத்திலே எத்தனையோ மில்லியன் தயாரிக்கலாம் ஆனா ஆறு ஈட்டப்பழம் மரம் அது ஒரு பேலஸ் இருக்குது அதனால வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சொன்னார் உடனே உடன்படிக்கை செய்தார்கள் தோட்டத்தை எழுதி கொடுத்தார்கள் அங்கு ஈட்டப்பல மரத்தை எடுத்தார்கள் ஓடி போனார்கள் எத்தையும் இடத்துல போய் சொன்னார்கள் இதான் நான் வச்சுக்கொள்ளும் அவனோட மதியில ஈட்டப்பல மரத்தை சேர்த்து கட்டிப்பட்டேன் கொடுத்துட்டு வீட்டுக்கு போவார் இன்னும் நபி அவன் நமக்கு வச்சுட்டு போகல ஒவ்வொரு வரலாறு இழச்சி கொண்டு மாற்றி தரத்துல வந்திருக்கிறது வரலாற்றுல ஓடி வந்த சகாதி தோட்டத்துக்குள்ள நின்றுட்டாங்க தோட்டத்துக்குள்ள போகும் பிள்ளைகள் தோற்றத்துல விழாத சத்தம் கேட்குது அடக்கமான பாசமான பிள்ளைகள் தோட்டத்துக்குள்ள போனா பிள்ளைகள் விளையாடுறது கண்டுக்கமா இருந்தார் திரும்ப மனசு மாறி இருந்து சொல்லி தோட்டத்துக்கு வெளியே ஒரு சத்தம் போட்டாரு உம்மு ஜஹ்தா உம்மு ஜஹ்தா அந்த மனைவி அழைக்கிறார் ஓடி வாங்க பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வாங்க தோட்டம் எங்களுக்கு உரியதல்ல இதை நான் விட்டுட்டேன் கணவன் பேசல வீட்டுக்குள்ள போனார் ஒரு புடவை எடுத்து விரிச்சார் வீட்டுக்கு எல்லா பொருட்களும் போட்டு ஒரு பொட்டவையை கட்டினார் இன்னொரு கொடை எதிர்த்தார் வீட்டுக்குள்ள பொறுமையான சாமம் எடுத்தார்கள் நகைகள் போட்டு எல்லாம் கட்டினார்கள் மகளுக்கு ஒரு பொட்டினை கொடுத்தார் இவர் ஒரு பொட்டினை எடுத்தார் அப்படியே வந்தார் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருக்கிற திருப்பு தன்னுடைய கை குழந்த ஒரு புள்ளையை கையில வச்சுக்கொண்டு மற்ற பிள்ளைகளை கையில குடிச்சிட்டு தோட்டத்தில் வெளியே வந்து முஜஹ்தா வெளியே வந்து நிக்கிறாங்க அபு ஜஹ்தா அப்படி நிப்பாட்டினாங்க எல்லாரும் நிப்பாட்டி பிள்ளைகளை கைய பார்த்தாங்க கடைசி பிள்ளைக்கு மூத்தின மூத்தவர்கள கையில ஈட்டப்பல் அப்படியே கையில வச்சு கொண்டிருக்கிறாங்க சில பிள்ளை அப்படிதான் கையை திறந்த நித்தப்படப்பட்டு சொன்னாங்க இது எங்களுக்கு ஹலால் இல்லை நாங்கள் வித்துக்கிறோம் கை குழந்தைல வாய் வாய்க்குள்ள கையை போடுறாங்க அந்த முடிச்ச குளம் அதை எடுத்து சொன்னாங்க இது எங்களுக்கு ஹலால் இல்லை இதே ஈர்த்தப்படப்பட்டு போட்டாங்க போட்டில் தேவா எப்படி ஒரு காட்சிடிச்சு உம்முதாஜா ஒன்னும் பேசல பிள்ளைகள் ஒன்னும் பேசல கொஞ்சம் கூட வரப்போல கேட்டாங்க உம்முதாஜா நீங்க யாருக்கு இருக்கீங்க காஞ்சி இவ்வளோ ஒரு இவ்வளவு அழகான இடம் இவ்வளவு சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்னை யார் குறித்து இதுக்கு இதுக்கு என்ன பிசினஸ் செஞ்சீங்க சொன்னாரு சொல்லாம வர சொல்லுவாங்க அல்லாவுக்கும் ரசூல் முடிச்சுட்டேன் அந்த பெண்மணி சொன்னார் வியாபாரம் லாபமான ஒரு பிசினஸ் பண்ணிட்டீங்க வேற பேச்சு இல்லை உடனே போனாங்க ரசூலுல்லா செல்லலாம் மகளு மனைவி பிள்ளைகள் எல்லாம் அப்படியே வெளியே நிப்பாட்டினாங்க வெயில் தன்னுடைய மனைவி உடுப்பிருந்த ஆடையால பிள்ளைகளுக்கு நிழல் பிடிக்கிறான் கலத்த வாழ்ந்தவன் அன்பு நபியுடைய மனித சோழடி போறான் அபுத்தா ஆசையோட போறான் சந்தோஷமா போறான் யார சூழல்லா அதை எடுத்து அந்த எசீவுக்கு அதை கொடுத்துட்டு யார சூழல்லா வலி நகரத்தும் பிரிச்சா எனக்கு நீங்க சொன்ன அந்த ஈத்தப்பழ மரம் சோளத்துல கிடைக்கின்றானே ஒரு ஈத்தப்பழ மரத்துக்காக சோளம் என்பதுக்காக வேண்டி இருந்த இடத்து கூட தொலைச்சிட்டு வந்துட்டாங்க நபி அவர் சொன்னார்கள் தலையை சொன்னார்கள் அந்த ஒரு நிமிஷ பல மரம் உங்களுக்கு கிடைக்காது கவலை இடத்துல கவலைப்படல சுருக்கத்தில் வீட்டு பலமரம் எனக்கு கிடைக்கலையே கவலை கொஞ்ச நேரத்தில் நகரம் தலையை கீழே போட்டாங்க திரும்ப தலைக்கு சொன்னாங்க அதுதான் நீங்க ஒரு வளர்ந்த ஈட்டப்பல மரத்துக்கு ஆறுநூறு ஈட்டப்பல மரத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க எல்லா காரணி உங்களை விடாமல் ரோஷமுடையவன் உங்களை விடாமல் கொடையாளன் ஒரு வளைந்து ஈட்டப்பல மரத்துக்கு ஆறுநூறு ஈட்டப்பல மரத்தை கொடுத்து உங்களுக்கு அந்த கோணத்தில ஒரு ஒரு நீளமான ஈட்டப்பலம் தோட்டத்தை எல்லாம் நிரூபிச்சிக்கிறான் எப்படிப்பட்ட தோற்றம் என்றால் முன்னூறு மனுஷர்களை அனுப்பி நான் எண்ணினேன் இதுவரைக்கும் அது எண்ணி முடிக்கல அவ்வளவு விசாலமான தோற்றம் ஒன்று தயார்படுத்தியிருக்கிறார் நாள் வரைக்கும் அந்த மலக்குகள் எண்ணினாலும் எத்தனை வீசப்பட மரம் என்று எண்ணி முடிக்க முடியாத அபுத் சஹாபாக்கள் சொன்னார்கள் அந்த அபுத் தஹ்தாவாக நான் இருக்கக்கூடாதா என்ன மனமாக நல்லதார்களே பிள்ளைகளுக்கு சொன்னார்கள் அல்லா அவருக்கு சொர்க்கத்தில் இவ்வளவு பெரிய ஒரு காலை தயார் பண்ணி வச்சிருக்கிறார் இதுதான் முஸ்லிமுடைய நோக்கம் வரலாற்றில் வந்திருக்கிறது அதே அவுக்கு ஹதா அவருடைய வபாத்துக்கு முன்னால அது போன்ற ஏழு தோற்றத்துக்கு உறுதிக்காரமா மாறினார் இதுதான் முஸ்லீம் ஆகலத்தை மையப்படுத்தி வாழக்கூடியவர்கள் சுவனத்தை மையப்படுத்தி வாழக்கூடியவர்கள் சுவனத்தை பெற நிச்சயமா வைத்து வாழக்கூடியவரே அல்ல உலகத்திலே சிறந்தவனாக கண்ணியப்படுத்தி தான் உருவாக்குவார் அதுபோன்று ஏழு தோற்றங்கள் உறுதியாளராக மாறினார் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போறார் முதலாவது போகிற இடம் எங்க போகணும்னு தெரியாது பிள்ளைகளை மனைவி மக்களை கூட்டிட்டு தாய் வீட்டுக்கு போனது வியாபாரி அல்லாத்தால ஏழு தோற்றத்துக்கு உரிமைகளா ஆகிறார் நல்லா இதுதான் எங்களுடைய லட்சியம் இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு நாங்க சுவர வாழ்க்கையோ எங்களுடைய எதிர்பார்ப்பு சுவரம் அப்படி இருக்கியமா இருந்தால் இந்த துணியாவுக்கு கண்டுபிடிக்க மாட்டோம் இந்த துணியாவுக்கு நல்லாக்கு மாற்றம் செய்ய மாட்டோம் வக்கீல் மாட்டோம் அனாத்தை செய்ய மாட்டோம் தடுக்கப்பட்ட வியாபாரத்தை செய்ய மாட்டேன் ஏன் என் நோக்கம் சூனம் என் நோக்கம் அல்லாத தோற்றம் என் நோக்கம் ஆகிறார் இன்றைக்கு இதை லேசா செஞ்சுட்டு போகலாம் நாளைக்கு சூடம் கிடைச்சாங்க இதை லேசா செஞ்சுட்டு போகலாம் நல்ல லாபம் வருது அவரை ஏமாத்திடலாம் இவருக்கு போய் சொல்லிடலாம் எல்லாம் செய்யலாம் சூழல் வந்து தந்துடுவோம் அந்த காலத்துல முஸ்லீம்களை பார்த்தா நபியவர்கள் அவர்கள் சூனத்துக்கு மாத்திரம் போல தயார் பண்ணுவார்கள் ஒரு சஹாபி வந்தார் ரசூல் அபு நயன்ல பதிவான அறிவார் ரசூல் எல்லாம் எனக்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்குது மஹ்தூமா வியாபாரத்துக்கு தொழிலுக்கு பயணம் போறதுக்கு தயார்படுத்தப்பட்ட ஒட்டம் எல்லா ஒட்டங்களும் பயணம் போகிறார் ஒரு வாகனமாக பயன்படுத்தினார் வாகனமாக பயன்படுத்துறது கடிவால் விடப்பட்டு அதுக்கு தகுதியாக்கி அதுக்கு தாய்ப்பானம் அதுக்கு பின்னால் எல்லாம் தயாரப்படுத்த பரிபூரணமான ஒரு ஒட்டகம் இருக்குது அதனால அந்த பாதையில கொடுக்க போறேன் நிறைய சொன்னார்கள் கடிவாளம் விடப்பட்ட ஏழு உச்சம் அந்த சுரகத்தில் நாளைக்கு கிடைக்கும் சூழல் இஸ்லாமிய சமூகத்துடைய என்ன முடித்தா கடைசி ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒரு இருந்தார் பெரிய செல்வாக்கு குடும்பத்தில் பிறந்த ஒரு பாதிப்பு அப்துல் அந்த அவருக்கு பேர் மக்காசு மதிநாட்டு மத்தியில வாழ்ந்துவார்கள் இவரிடத்துல கேள்விப்படுத்து மகாபத் ரசூல்லர் தீன கொண்டு வந்திருக்கிறார் சகாபாக்கள் வியாபாரத்துக்கு போறவன் சகாபாக்கள் பிடிச்சு கேட்பாங்க இந்த என்ன ஆயத்தம் இருந்துச்சு என்ன புதிய ஆயிருந்தார்கள் எழுதுவார்கள் மரணம் செய்வார்கள் இப்படியே பானோட ஒரு இன்பமான வாழ்க்கை கழிச்சு கொண்டிருக்கிற நேரம் தன்னுடைய சாச்சார பொறுப்பில் இருந்தாரு பேச சொன்னாரு இப்படி ஒரு மார்க்கம் வந்திருக்குது இஸ்லாமிய புனிதமான மார்க்கம் வந்திருக்குது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் சொன்னாரு அவர் ஒரு கல்லை சிலையாக வெட்டி வழங்குகிறார் இந்த கல்லை விட்டுட்டு முகம்மது சொல்லத்தில் ஒரு மனிதனே அப்படி வணங்க போறார் ஒரு நாள் அதை செய்ய முடியாது செய்ய உடமாக்கணும் நீங்க அப்படி நடந்து கொள்வீங்களா இருந்தால் உங்களோட சொத்துக்கள் ஒரு துணியாவது உங்களுக்கு தர ஒரு ஒரு கொஞ்சமாவது உங்களுக்கு தர முடியாது எவ்வளவு சொல்லி பார்த்தா இந்த சாத்தா கேட்கிற மாதிரி இல்லை சொன்னால் நான் முகம்மது இடத்துல போக போறேன் சாத்தா சொன்னார் உதிர்ச்சிக்கிற ஆடையை கூட கலட்டி வச்சுட்டு போகணும் அப்படி போறதுன்னா போகணும் விவாதத்தில் வந்து அவர்கள் அணிந்திருந்த ஆடை கலத்திட்டு நிர்வாணமாக தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு தாயிடத்துல ஒரு கோணி ரெண்டு எடுத்து அணிந்து கொண்டு மதி நமக்கு போறோம் ரெண்டு கோணி எடுத்து பிச்சு மேலே மேலே அவருக்கு மரத்துக்கு மதியலாக போறோம் மாலை மேல மதினா அடையிறார் அங்க போனால் மதினாக்குள்ள போகிற ஆடையோட எப்படி மக்களை சந்திக்கிற ஆடையோட இரவு ஆணவத்தில் இருந்தார் இரவுக்கு பிறகு மசித் நபையொன்றுக்கு நுழையிறாரு யாரும் காணல மசித் நபையில ஒரு புறம் தூங்கி கொண்டிருக்கிறாரு தகத்திரிய வக்தில அதிரத்து ரசூல் எழுதுவாரார்கள் ஒரு மனிதன் கோவையை பூட்டி படுத்துக் கொண்டிருக்கிறார் நபியான சக்தி எழுப்பாட்டினார்கள் சொன்னாங்க நீங்க யார் சொன்னார் அப்துல் அப்துல் அப்துல் அல்ஜான்னு சொன்னாங்க நபி அவர் சொன்னார்கள் அந்த மனிதனுடைய முகத்தை பார்த்து அடையாளம் கொண்டு கொண்டார்கள் பல் அந்த அப்துல்லா துர்பதாகே அன்றைக்கு நபி ஒரு பேர் வைத்தாங்க நீங்க அப்துல்லா இரண்டு கோணிகளை அணிந்த அப்துல்லா நீங்க என்று சொல்லி அதற்கு அன்றைக்கு ஒரு பேர் வைத்து இதுக்கு நீங்க பக்கத்துல தான் இருக்கணும் அப்படியே கையால குடிச்சிட்டு வந்து அன்பு நபியில பக்கத்துல உட்கார வைத்தார்கள் அன்று தொழுவித்தார்கள் அன்றைய தினம் என்று ஹதரத் ரசூல்லா உள் பஜாதேன் கையை விட்டு புறமாக்கல இந்த அளவுக்கு விமானத்தில் வந்திருக்கிறது என்றால் இவ்வளவு பெரிய சொத்துக்கள் அதிபதி துல்பஜாதில் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தார் அதற்கு ரசூல் ஒரு ஆதரவு கொடுத்தார்கள் இந்த துல்பஜாதியை நபியாக பார்க்காம ஒரு நாளை கழிக்க மாட்டார்கள் அதற்கு ரசூலுல்லா நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறினார்கள் ஒரு வாலிபர் பெரிய பணம் சொத்து கதிபதி மார்க்கத்துக்கு தடையாக இருந்தார்கள் எல்லாத்தையும் இருந்தார்கள் என்ன நடந்து கொண்டாரு அதீஸ் வந்து குடும்பம் ரசூலுல்லாஹி இரவு நேரத்துல வெளியே வந்தார்கள் அப்பறான் சொல்லுகிற ஒரு சஹாபி சொல்றார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு முன்னால் நான் நபி அவர்கள் வீட்டை பாதுகாப்பதற்கு என்று நான் இருந்து கொண்டிருந்தேன் நபி இரவு நேரத்துல வெளியே வந்தார்கள் என்ன கையை பிடிச்சார்கள் சொன்னார்கள் வாங்க ஒரு பயணம் பேசி வரும் ஒருவரை சந்திக்கல் இன்றைக்கு அவரை பார்க்கணும் இந்த யோசிக்கிறார் இவ்வளவு பெரிய ஒரு மனிதனா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு குரானதுரம் கேட்டாங்க அதுல துரத்துல திரும்ப வீட்டுக்கு போனாங்க சபூக்குடைய யுத்தத்தில் வச்சு அது இது மசூது ரவி எல்லாம் தாளம் சொல்றாங்க இரவு நேரம் நம்ம தூங்கி கொண்டிருந்தோம் அன்றைய பகல் நேரத்துல துல்பாஜாரே வந்தார்கள் யார் அசூலெல்லாம் எனக்கு துவா கேளுங்க என்னத்துக்கு துவா செய்யணும்ப்பா யார் அசூல இந்த யுத்தத்துல நான் ஒரு எண்ணிக்கையோட நெஞ்சில் குத்திப்பட்டு நான் ஷஹீத் ஆகணும் நபியர்கள் தோல்ல கையெழுத்தன் அதிசயர்கள் தோல்ல கையெழுத்து சொன்னார்கள் உங்களுக்கு அப்படி இல்லை நீங்கள் கொலை செய்யப்பட்டு வெட்டப்பட்டு நீங்க இல்ல அல்லாத பாம்புகள் வைத்து ஒரு காய்ச்சல் வருகிறது அதனால இறந்து போறீங்க அல்லது ஒட்டகம் உங்களுக்கு அடிக்குது அதனால இறந்து போறீங்க இப்படிப்பட்ட ஒரு ஷகாதத் உங்களுக்கு வரட்டும் உங்களுக்கு கொலை செய்யப்பட்ட ஷகாதத் வரக்கூடாது என்று சொன்னார் அதுக்கு முன்பு தான் அந்த சஹாபி இந்த துவாரை கேட்டு நபி அவங்க சொன்னார்கள் இவருடைய ரத்தத்தை இவருடைய இவர் இவரை அதாவது காப்பிர்களை விட்டும் இவர் இவரை ஹராமாக்கிறியாரா இந்த சமாதி கேட்டார் யாரும் நான் சமாதத்தை கேட்கிறேன் நீங்க என்ன பாதுகாக்கிறீங்க இல்ல அப்துல் பாசாதே நீங்க அப்படி கொலை செய்யப்படக்கூடாது இந்த முறையில நீங்க நல்லா பாதுகா ஷஹீதானாலும் நீங்க ஷஹாதத்திலே பாக்கி மூலம் கிடைக்கின்றார்கள் அன்றைய இரவு நேரம் அப்புறம் மசூத் ரதியலாசர் சொல்றார்கள் நான் எழுதி பார்த்தேன் ஷஹாபாக்கள் அல்லாட பாதுகாப்பு போனால் அடிக்கடி எழுதி நபியவர்களை பார்ப்பார்கள் நபி அவங்க நிற்கிறாங்களா பாதுகாப்பா ஒரு நாள் அப்படி நேரத்தில் அப்துல்லா மசூத் சொன்னார்கள் நபி அவர்கள் தன்னுடைய படுக்கையில் இல்லை எனக்கு பயம் ஏற்பட்டுச்சு திரும்ப பார்த்தேன் அமரம் இல்லை அபுமக்களும் இரவு எல்லா ரெண்டு பேர் இல்லை நான் ஏன்னா சமூக ஓரத்துல ஒரு ஒரு ஒரு ஒரு வெளிச்சம் ஒரு லாபம் பத்து கொண்டிருக்கிறது ஒரு நெருப்பு வெளிச்சம் தெரியுது எதுனா அது கிட்ட போனேன் கிட்ட போனால் ஒரு சாவி அப்படியே அந்த லேம குடிச்சு கொண்டிருக்கிறார் அந்த நெருப்பு குடிச்சு கொண்டிருக்கிறார் அது யாரு அபுபக்கர் உமர் இன்னொரு மனிதன் குடிந்து கொண்டு குளிய தோண்டி கொண்டிருக்கிறார் கிட்ட போனால் அதற்கு சூடுள்ளா கபரோடு தோண்டி கொண்டிருக்கிறார் நான் ஓடி போய் சென்னேன் யார் அது விடுங்க நான் தோன்றேன் சொன்னார்கள் ஏ சகோதரனுக்கு நான் தான் தோன்றேன் நான் திரும்பி பார்த்தேன் துல் பஜாதே காய்ச்சல் மூலமா நோய் ஏற்பட்டு சரிந்தான் இருக்கிறார் அதற்கு ரசூலுல்லா தன்னுடைய முபாரக்கான கையால சொல்லி தோன்றார் இன்னைக்கு நல்லா நினைவு சொல்லுங்க முகத்தானவர் தன்னுடைய தாப்பனுடைய கபரை பிள்ளைக்கு தோன்றணும் இன்னைக்கு நான் என்ன செய்யறது எவரை சார் கொடுத்து அவருக்கு தோணுகின்றது இவரு மகத்தானது கபர்கள் என்ன கையால போடணும் இது ஒரு வழிமுறை எடுத்துக்கணும் அதற்கு ரசூல்லா கபரை தோன்றிட்டு நபி அவங்க இறங்கினாங்க முபாரக்கான கால் பாவம் கபடு கொள்ளப்படுகிறது எவ்வளவு பெரிய பாட்சியம் இது எனக்கு சொன்னாங்க அந்த ஜனாங்க ஒரு சகோதரன் எனக்கு எடுத்துட்டாங்க அதுல திரசூரோட கையால பிடிச்சு அப்படியே கபடுக்குள்ள வைத்து யாரும் அல்லா இவரை இதுவரைக்கும் நான் புரிந்து நீ இவரை புரிந்து கொண்டு அதற்கு ஒரு சூழல் அதுவா செஞ்சு தெரிந்தார் சொன்னார்கள் அல்லா அந்த கபருடைய மனிதனா நான் இருந்திக்க கூடாது நோக்கம் இந்த கண்ணியமாக நல்லவர்களே எங்களுடைய எதிர்பார்ப்புகளும் எங்களுடைய நோக்கங்களும் சூழத்தை மையமாக மையமாக வச்சு வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களின் நோக்கம் சூழலும் உலகத்தில் எந்த மாதிரி வாழலாம் பட்டம் உள்ளவராக படிப்புள்ளவரா பதவி உள்ளவரா பெரிய வியாபாரம் பெரிய பணம் உள்ளவரா செல்வம் உள்ளவரா எப்படி வாழ்ந்தாலும் சரி இந்த நோக்கம் சூழலும் அப்படி எப்போ ஒரு முஸ்லீம் வாழ ஆரம்பிப்பான் ஒரு நோக்கத்தை ஒரு நோக்கத்தை உருவாக்கி கொள்ளணும் நோக்கம் இல்லையா இதுக்கு பிறகு என்ன நோக்கம் இருந்தான்